الحمد لله الحمد لله المنعوم جميل السلطات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ومن الحق المبصرة على الدين كله ولو كره القاهرون وعلى آله وأصحابه الذين لقبوا أنفسهم بالدفاع عن ثورة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا إن الله خبير விண்ணிலே மிருகங்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் வரைந்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய நாயன் அனைத்தும் சத்தியத்தின் சூழல் சன்மார்க்கத்தின் சோழர்கள் தங்களுடைய இல்லங்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாய்ந்த உத்தம சகாபாக்கள் தாம் இழந்த உள்ளவர்களாக இருந்தது மேலும் குயாமத்து நாளை வரும் வரைக்கும் அவ்வாறு சொன்னார்கள் மூலமாக இப்பூர்வத்திற்கு செய்யப்பட்டவங்களுடைய உன்னதமான உண்மையான எடுத்து நடப்பார்கள் அப்படிப்பட்ட அவ்வாறு என்னை மறுத்து கொண்டிருக்கக்கூடிய சமாதானம் அனுதினமும் கிளம்பி விசேஷமாக நாம் சந்தையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாவினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களிலிருந்து நாட்டத்தில் இருக்கிறார் அவர் உண்மையான முறையில் தப்புவா செய்து பகர்ந்து கணிந்து நடந்து கொள்வார் உலக நடிகருக்கு மக்களுக்கு அந்த உண்மையான தப்புவாடு இருப்பது தன்மையாக வணிகம் செய்து கொள்கின்றேன் இன்னும் நட்சத்திரத்தை பிறப்பிக்கின்றேன் அதான் மேலான பெரியவர்களை சகோதரர்களே எந்த காலத்தை அறிவித்தோதன் கண்ணமாக அறிவித்தவர்கள் அவர்கள் இந்த உண்மத்துக்கு கலந்தார்களும் எந்த காலத்தை ரசூலமாக கண்ணமாக அறிவித்தவர்கள் மிக மோசமான பயங்கரமான காலம் என்று வர்ணித்தார்களோ எந்த காலத்தை சங்கமாக அறிந்தவர்கள் இந்த உண்மத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு மோசமான ஒரு குடும்பமான ஒரு ஆபத்தான காலத்தில் நாங்கள் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க பார்த்தாலும் பிரச்சனை எங்க சிக்கல் நான் நாடகாங்க ரீதியில் பேசவில்லை உலகளாக ரீதியில் பேசுகிறேன் முஸ்லீம் என்றால் பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்கு நிலையமான பெரியவர்கள் ஏன் முஸ்லீம்களுக்கு ஏன் முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் ஏன் இஸ்லாமிய சமயம் முன்மொழிக்கப்படுகிறார்கள் ஏன் அவருடைய ஆட்சி அதிகாரம் பறிக்கப்படுகிறது ஏன் அவருடைய சொத்து செல்வங்கள் சீர்குலையாக்கப்படுகிறது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே இஸ்லாமிய உண்மை ரெண்டே ரெண்டு காரணத்தினால் பெறுவார்கள் இது அனுபவம் பேசுகிறது ரெண்டு காரணத்தினால் இஸ்லாமிய உண்மம் பேசப்படும் அதன் முதலாவது காரணம் முஸ்லிம் என்கிற முகமது ரசூலுல்லா இந்த தன்மாவை செல்ல ஒரே காரணம் இந்த காரணத்துக்காகவே முஸ்லிம்கள் சேர்க்கப்படுவார்கள் இந்த காரணத்துல நபுமாதல் கூட விதிவிலக்கு கிடையாது அவர்களும் போகலாம் அவர்களுக்கெல்லாம் ரசூல்லா வரைக்கும் அல்ல பிரயாணத்து அவசியம் கிடையாது எங்களை நான் தேவைக்கு நாம் அளிக்கப்படுகிறோம் ஏழு அநியாயம் செய்வோமா அவர்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்தினோமா இல்லையே கண்ணியமானது என்றால் இந்த நாட்டில் நாம் நம்பிக்கை கிடையாது ஆப்கானிஸ்தானிலே அழிக்கப்பட்டார்கள் ஈராக்கிலே அழிக்கப்பட்டார்கள் சிரியாவிலே அழித்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீனிலே முன்வைக்கப்படுகிறார்கள் இப்படி பட்டியலில் இருந்தால் கண்ணியமானவர்களே அது ஈரானாக இருக்கலாம் சீரியாவாக இருக்கலாம் லிபியாவாக இருக்கலாம் செக்மியாக இருக்கலாம் சோமாலியாவாக இருக்கலாம் செக்மியாவாக இருக்கலாம் எதையும் எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த காரணமும் கிடையாது இதன் தனிமாற்றம் இருக்கிறான் முஸ்லீமாக இருக்கிறான் என்ற ஒரே காரணம் என்றால் இஸ்லாமிய உண்மத் காரணம் அதனுடைய முதலாவது காரணம் இந்த காரணத்துக்காக வேண்டி அல்லா ரெண்டு சாராதன் செயல்படுத்துவார் அழுத்துவான் சரியாக பேசுகிறது ரெண்டு அபிவிருத்தித்தால் வேறு தெரிவிக்கப்பட்ட எதிரி வந்தாராக்கள் இரண்டாவது இந்த ரெண்டு சாராதன் இந்த உஸ்லாமிய உண்மைக்கு தயாராக சோதனையாக இருப்பார்கள் யாருக்கும் சோதனை கண்ணியமானவர்களே நான் சொல்லுகிற விஷயத்தை கேளுங்கள் சாதுதாக்கி கேட்காட்டால் சேர்க்கப்படுகின்ற விடயம் பத்தியத்தில் இருக்கின்ற விடயம் பால் என்ற காரணத்தினால் சொல்கிறேன் ஆரம்பத்தில் சொன்னேன் இஸ்லாமிய சமூகம் சேவைக்கப்படுகிறது அதில் முஸ்லீமாக இரண்டாவது நாம் செய்யக்கூடிய பாடம் பாவத்திற்காக நாங்கள் சோதிக்கப்படுவோம் இந்த நிலையானது முக்கியமாக பிறந்தது என்ற காரணத்துக்கு அந்த சேவைக்காகவே எல்லா பயன்படுத்துகின்ற வெளிநாட்டார் அதை அகிர்வித்தால் எதிரி மக்களாக்கள் இதோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் குப்பார்கள் இந்த வெளிநாட்டாரோ இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக ரெண்டு விதமான பயங்கரமான சூழ்ச்சிகளை செய்வார்கள் ரெண்டு விதமான சூழ்ச்சி செய்வார்கள் அதன் நிலையை இந்த கேள்வியினால் எந்த முஸ்லிமும் உயிரை இருக்கக்கூடாது அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிமாவும் சரி இந்த கூலிக்கிறதால் நடமாடக்கூடாது ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய சமூகத்தையும் இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள் அங்கலாயம் வல்லரசு மோதலுக்கு அந்த நாடு என்ன செல்வது கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே எனவே முதலாவது காரணம் என்னென்றால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் என்று முஸ்லீம்களை செல்ல வேண்டும் முஸ்லீம்களுடைய ஆட்சியை கழிக்க வேண்டும் முஸ்லீம்களுடைய உரிமைகளை கழிக்க வேண்டும் முஸ்லீம்களுடைய உடல்களை கழிக்க வேண்டும் அவர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடாது நசாராக்களுக்கு முஸ்லிம்கள் பெருமூச்சு விடுவதென்றால் அவருடைய உள்ளம் குறிக்கும் இவர்களுக்கு தூக்கம் வராது சேவம் முஸ்லீம்களுடைய உயிர்கள் முஸ்லீம்களுடைய உடைமைகள் முஸ்லீம்களுடைய ஆட்சி அதிகாரம் இதை பறித்து இவர்கள் உலகத்திற்கு மேலால் வாழ்வனாக இருந்தால் அதிலைகளாக வாழ வேண்டும் அதனால்தான் பொருளாதாரத்துல கை இது முதலாவது சூழ்ச்சி ஆனால் கண்ணியமானவர்களே இந்த சூழ்ச்சி அவரோ பெரிய வந்த முஸ்லீமை பொறுத்தவர்கள் முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் முதலாவது சூழ்ச்சி சூழ்ச்சியே கிடையாது இந்த உலகத்துடைய நிலத்தை குறித்த முஸ்லிம் மக்கள் உயிரோடு விளையாடுவார்கள் இருக்கும் வரைக்கும் ஆட்சியை விளையாடுவார்கள் ஆட்சி அல்லாமல் இருக்கும் வரைக்கும் செத்து செல்வத்தை அடையாளமாக செத்து செல்வது இருக்கும் வரைக்கும் பிரச்சனை கிடையாது இந்த சோதனை இந்த சூழ்ச்சி எங்களுடைய இருக்கும் வரைக்குமானால் இரண்டாவது சூழ்ச்சி பயங்கரமானது எதிரான இரண்டாவது சதித்திட்டம் பயங்கரமானது அது எங்களுடைய உரிமை அல்ல எங்களுடைய ஆட்சி அதிகாரம் அல்ல எங்களுடைய உரிமைகள் அல்ல இந்த சோதனையில் நாம் சிக்கொண்டார் இந்த சோதனையில் நாம் மாற்றிக்கொண்டார் கொண்டார் ஒரு ஆட்சி அதிகாரமோ உரிமை அல்ல பறிக்கப்படப்போ அல்லா எங்களுக்கு படைத்து வைத்திருக்கக்கூடிய பொருத்தம் என்றால் இரண்டாவது பூர்த்தி எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமாலை பல்வதற்காக வைக்க முயற்சி தெளிவாக சொல்கிறார் நபிய நாயகமே இன்றைய பூமி நல்லாக்கள் இன்றைக்கு நாட்களுடைய விதவர்கள் இவர்கள் என்பது யுத்தம் செலுத்தக் கொண்டே இருப்பார்கள் எதுவரைக்கு மாத்திரமா சகாபாக்கள் ஏமாத்துறோமா நாடாக்கள் இமாம்கள் ஏமாத்துறோமா இல்ல இந்த பூமிக்கு செச்சால் வரும் வரைக்கும் செச்சால் உங்களுக்கு எதிராக யுத்தம் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் தேர்வு இருக்காது வெளியாக போய் இருந்து எழுபது நாயிரம் எதிரிகள் எழுபது நாயிரம் எதிரிகள் செஞ்சாவோட கைலம் செய்வார்கள் ஒரு கருத்தில் சொல்வது வருடங்களுக்கு முன்னால் இப்பொழுது சிட்டிசன்ஷிப்போடு உரிமையோடு நாற்பது மாநிலம் எவ்வளவு பரம்பரை ஆண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால கண்ணியமானவர்களே அல்லாஹ் குரான் நான் எவ்வளவு எல்லா திருமணத்து உங்களுடைய யுத்தம் தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள் தெரியுமா சத்தாயம் தூக்கு மத்தியிருக்கும் ஒரு முஸ்லிம் கூட அல்லாது சொல்லப்படாது அப்பா எழுந்தோமோ அஞ்சீரிக்கும் இந்த கேள்விக்கு மேலால் எந்த முஸ்லிமும் அல்லா என்ற வார்த்தையை பிரயோகிக்கக் கூடாது ஒட்டுமொத்தமான இஸ்லாமிய சமூகமும் முன்சத்துகளாக மாற வேண்டும் இது அவர்களுக்கு இது இஸ்லாத்தினுடைய திட்டம் அல்பமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே எங்கள் முழு மகக்கரவை நல்லா பாதுகாப்பானாக இந்த உலகத்தில் மக்கள் திரட்டத்திற்கக்கூடிய எட்டு அனாச்சாரமோ இது அந்நியர்களுக்கு அல்ல எனக்கும் உங்களுக்கும் அது எதுவாக இருக்கலாம் சினிமாவுடைய பக்கமாக இருக்கலாம் அனாச்சாரங்களாக இருக்கலாம் செயல்களாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் இவை அனைத்தும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய ஈமானை பறிப்பதற்காக கண்ணியமானவரே முதலாவது சூழ்ச்சியை விட இரண்டாவது சூழ்ச்சி பயங்கரமானது இந்த ரெண்டு தோன்றிலே தயாரிப்பு வரைக்கும் இந்த இஸ்லாத்துடைய விளைவுகள் எங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டே இருந்தார்கள் இது அரசுலாம் சொல்கிறது அந்த வகையில் அந்த வகையில் இந்த சூழ்ச்சியில் இன்று எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்தான் பயங்கரவாதம் சில காலத்திற்கு இழந்தால் போல் குரானுடைய கருத்திரங்கள் நன்மாக்களுடைய கருத்திரங்கள் எடுத்தால் தெளிவாக சொல்கிறது எந்த காலத்திற்கு வெட்டையெல்லாம் சரி செய்கிறதோ அத்தனையெல்லாம் சரி செய்வார்கள் இன்று எங்களுக்கு எதிராக அவர்களுக்கு கிடைத்த சூழ்நிலையில் ஆக பிரதானமானது பயங்கரவாதம் ஒரு பொன் நடக்கத்திலே முதலாவது ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதம் மீடியாக்கள் இருந்து பாருங்கள் எதை உலக மகா உலகத்தில் ரெண்டு நடைபெற்றன ரெண்டு உலக மகா அதுல முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் வரைக்கும் சுமார் நாலு வருடங்களும் சில மாதங்களும் இந்த உலகத்தில் முதலாவது உலக மகாயுத்தம் நடந்தது இந்த முதலாவது உலக மகாயுத்தத்தில் சுமார் முப்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் முப்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த பயங்கரவாதம் என்ற இந்த பட்டத்தை எங்களுக்கு இந்த எகுதி நகராக்கள் ஏற்ப தூங்கினார்கள் இரண்டாவது யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி ஆரம்பித்த முதல் ஐந்தாவது மாதம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் முடிவுக்கு வந்தது ஆறு காலம் இந்த ஆறு வருட காலத்தில் சுமார் சமுத்திரத்தை எண்பத்தி ஐந்து மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் எண்பத்தி ஐந்து மில்லியன் மக்களுடைய உயிர்காக கொள்ளப்பட்டது பயங்கரமான அறிவுக்கு உலகம் உணர்த்தப்பட்டது இந்த உலகமான முத்தத்திற்கு பின்னால்தான் இந்த கோவிக்கிடையால் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தான் ஐநா சபை உருவாக்கப்பட்டது அங்கு இருந்த வல்லரசு நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு முன்னால் உலகத்தை ஆட்சி படைத்த வல்லரசாக இருந்தது ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு பின்னால் தான் அமெரிக்கா வந்தது வல்லரசாக இப்ப அங்கிருந்து வல்லரசதான் ஒன்று பேரு இதுக்கு பின்னால் இந்த பூமிக்கு அனர்த்தம் பெறக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு அறிவு நடத்தக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு செயல் இந்த கோரிக்கையால் நடத்தக்கூடாது என்பதற்காக வேண்டி உலகத்துக்கு யாத்திரை தயாரித்தார்கள் உலகத்துக்கு யாப்பு அந்த யாத்திரை ஈர்க்கப்பட்ட சட்டத்தில பிரதானமான சட்டம் ஒன்றுதான் மனித உரிமை சட்டம் அந்நியர்களால் இந்த பூமியினால் மனித உண்மையை பற்றி பேசியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆனால் சீன விஸ்வாசத்தை எடுத்துக்கொண்டால் மனித உரிமை அல்ல மிருகத்துடைய உரிமையை பற்றி பேசியது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் அதை பற்றி பேச நேரம் கிடையாது மனிதனுக்காக மனித உரிமை சட்டம் என்றால் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையத்தில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் எந்த சிக்கில் இருந்தாலும் அது சிறுபான்மையோ அது பெரும்பான்மையோ அது அச்சமானவர்களோ அது சேர்க்கமானவர்களோ கவனம் இயக்கத்தை அவர்களுடைய கலாச்சாரத்தோடு மத சுதந்திரத்தோடு இந்த கோவிக்கு மேலால் நடமாடலாம் இவனுடைய கலாச்சாரத்துக்கு எதிராக யாராவது குரல் கொண்டார் அது மனித உரிமை மீறல் என்ற குற்றத்தில் சேரி வந்து அவனுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் அமுலாகியது ஆனால் பாவம் மக்கள் இந்த இஸ்லாத்துடைய விரோதிகள் இவர்களுக்கு தெரியவில்லை இந்த சட்டம் முஸ்லீம்களுக்கு சாதகமாக அமைய போகிறது சாதகமாக அமைந்தது இஸ்லாம் வேகமாக உலகத்தில் இந்த கடவுளை பார்க்கின்ற எகுதி நகாராக்களுக்கு துவக்க நாம் பெரிய ஒரு இவர்களுக்கு திறந்து கொடுத்து விட்டோமே இவர்களை நீங்க வாழ வைத்திருக்கிறது இப்படியே தீர்த்தோமென்றால் இவர்கள் சமைக்கிறவராக எழுதுவார்கள் எங்களை ஆதிக்கம் செலுத்துவார்கள் திகழ்த்துவார்கள் என்பதற்காக புதமாஞ்சமான ஒரு மாநாடு நடத்தினார்கள் புரிஞ்சுங்கள் என்றால் பேசி அந்த மாநாட்டில் எதிர்த்த முடிவுதான் முஸ்லீம்களை இந்த தருணத்தில் இவர்களை அடித்ததற்கு அழித்ததற்கு ஒழித்ததற்கு மகத்துவதற்கு நாம் கல்யாண வேண்டிய ஒரே காரணம் கலந்தரவாதம் என்ற பேரை சூட்டினார்கள் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்தார்கள் எங்கெங்கெல்லாம் சரியாக்குடைய சட்டம் அமல்படுத்தப்பட்டதோ எங்கெங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடைபெற்றதோ அங்கெங்கெல்லாம் பயங்கரவாதம் என்ற பெயரை காட்டி இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களை அழிக்க ஆரம்பித்தார்கள் இதுதான் பயங்கரவாதம் என்ற பெயர் எங்களுக்கு வந்தது என்ன சொல்லுவது என்றால் இன்று எங்களுக்கு எதிராக இந்த விரோதிகள் இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல இது நூலகீத காலத்திலிருந்து வகை வரக்கூடிய விடயத்தான் இன்று எங்களுக்கு எதிராக எங்கள் தீர்த்திருக்கக்கூடிய சூழ்ச்சி இதுதான் பயங்கரவாதிகள் இந்த இந்த இந்த இன்று இன்று இந்த எங்களுக்கு எதிராக நடக்கும் இந்த யதார்த்தத்தை முதலாவது நானும் நீங்களும் புரிய வேண்டும் இது மாதிரி கட்டத்தில் நானும் நீங்களும் எத்தனை நடப்பது இதுபோன்ற கோபமையான கட்டத்தில் நானும் நீங்களும் எப்படி நடப்பது இதுபோன்ற சூழ்ச்சிகள் எங்களுக்கு எதிராக தீர்க்கும் போது இஸ்லாம் எப்படி நடக்க சொல்கிறது பற்றி அல்லா சொல்கிறான் எங்கெங்கெல்லாம் சோதனையை பற்றி சொல்கிறாரோ அங்கெங்கெல்லாம் அதற்குள்ள தீர்வையும் சொல்லாமல் எல்லாம் முடித்தது கிடையாது கண்ணியமானவரே முதலாவது நாம் இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் மௌத்தாக வந்தவர்கள் எங்களுக்கு வாழ்ந்தாலும் வந்து மௌத்தா காலம் ஒன்றே நாம் எதை வந்தாலும் அல்லாவுக்கு அடுத்ததாக ஈமானுக்கு அடுத்ததாக இருக்கு இந்த உலகம் இது அன்பு போகக்கூடியது இது ஏமாற்றம் இது இது உண்மை அல்ல இது நிரந்தரம் அல்ல இது தோல்வியானது இது ஏமாற்றானது இது முக்கியத்துடன் நிறைந்தது சோதனைகள் நிறைந்தது என்பதை முதலாவது நாம் நீங்களும் புரிய வேண்டும் உலகத்துடைய யதார்த்தத்தை புரிந்தால் இந்த சோதனை சோதனையாக தெரியாது சக்கரத்துடைய சட்டத்தை மனத்தன் முன்னால் நிறுத்தினார் மவுத்து என்ற பயங்கரமான சிந்தனையை எங்களுடைய உள்ளத்தை கெடுத்தால் கண்ணியமானவர்களே எந்த சோதனையும் எங்களுக்கு சோதனையாக செய்யாது என்ன விளையாட்டு விஷயமா சாதாரணமான விஷயமா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் இடத்தில் சக்கராத்தை வருகிறார்கள் எங்களுடைய பாசையில் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதன் ஆயிரம் வருடங்கள் வாழ்கிறான் அந்த ஆயிரம் வருடங்கள் அவன் சித்திரவதை செய்யப்பட்டு வாழ்கிறான் என்று வைத்துக் கொள்கின்றன அந்த ஆயிரம் வருடங்கள் சித்திரவதை செய்யப்பட்டு இந்த பூமிக்கு மேலால் வாழ்வதற்கிறே கண்ணியமானவர்களே அந்த ஆயிரம் வருடங்களை விட சக்கராத்திர ஒரு செகண்ட் பயங்கரம் சக்கரம் எனவே முக்கியமாக பிறந்த எங்களுக்கு சக்கராத்திரிய சிந்தனை இருந்தால் சோதனை சோதனையே கிடையாது இது சோதனையான வாழ்க்கை எனவே ஒரு விவாதத்தில் நிர்வாகங்கள் எல்லாம் தலையில் கையை அழித்து வேலைத்தார்கள் பள்ளிக்கு போய் சலாமி சொல்வதா பெண்களை பாதுகாப்பது யாரு வீட்டிலிருந்து பள்ளிக்கு ஆண்கள் வந்தால் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வந்த ஆண்களை நினைத்து வீட்டு பெண்மக்கள் நடுங்கினார்கள் பள்ளிக்கு வந்தால் நிம்மதியாக தேவையாக இருந்தால் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை நினைத்து பயந்தார்கள் எங்களுடைய நாட்டில் பார்த்தது என்ன சொல்றேன் பயத்தை உங்களை சோதிப்போம்தான் பசியை கண்டு சோதிப்போ கண்ணியமானவரே அல்லா பசியை கொண்டு சோதிக்க நாடினால் அவனை கஷ்டத்தில் போட்டு ஏழையாக்கித்தான் சோதித்தல் என்ற நிலை ரப்புக்கு கிடையாது சோதிக்க நாடினால் எவ்வளவு பெரிய சோதிப்பவனாக இருந்தாலும் ஒரு இடத்தில் அல்லா சோதித்து காட்டுவார் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் படித்த பாடம் தான் அமிர்த ஒரு சகோதரர் அவ்வா அவர்களுடைய வாழ்க்கையில பறக்கம் செய்ய வேண்டும் முப்பது கோடியில் வந்த பாடம் முப்பது கோடி அவர் சொன்ன வார்த்தை முப்பது கோடிக்கும் பிரபலாங்க ஒன்னரை மாதங்களுக்கு முன்னாலே லத்தாத்துடைய சொத்து வரியையும் ஒதுக்கிவிட்டேன் லத்தாத்துடைய சொத்து வரையும் ஒதுக்கியாச்சு கண்ணியமானவர்களே அவர் சொன்ன வார்த்தை ஒரே ஒரு இரவோ நேற்று இரவோ அந்த கலவரம் நடக்கிறதுக்கு முன்னால அவர் சொன்ன வார்த்தை நடந்ததுக்கு பின்னால நேற்று நான் கோடீஸ்வரனுடைய பற்றி ஆனால் சாப்பாட்டு பார்க்க இருந்தால் சென்று நீ எவ்வளவு கோடியில் பிறந்தாலோ நீ எவ்வளவு செல்வத்தில் செல்வத்தில் பிறந்தாலோ அல்ல சொல்றார் நான் சோதித்து பார்த்த மாதினால் எனக்கு ஒரு நிலம் போகும் சோதித்து பார்த்துவே இது என்னுடைய சோதனை என்று சொல்கிறார் மனக்குட்டி நிலப்பால் உங்களோட சொத்து செல்வங்கள்ல சோதனை ஒன்று கொண்டு அடிக்கப்படும் அல்லது தீக்கிரையாக்கப்படும் இப்படியும் என்னுடைய சோதனை வரும் உயிர் சேதமும் வரும் இதுவும் என்னுடைய சோதனை என்று அல்லா சொல்கிறான் இந்த உங்களுடைய உங்களுடைய செல்வங்கள் உங்களுடைய என்னுடைய சோதனை வரும் உங்களை நான் சோதித்து சொல்லிவிட்டு இன்னொரு சோதனை தொடர்ந்து சொல்கிறார் இன்னொரு சோதனை பற்றி ரெண்டு சாரா ரெண்டு சாரா ரெண்டு சாராவால் நீங்கள் சில விடயங்களை கேட்க வேண்டி வரும் அது யார் ரெண்டு சாரால் நகாராக்கள் தமிழ்நல்லதீன் அசுரக்கோ வேறு காலத்துல உங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டு சாராராலையும் நீங்கள் சில வார்த்தைகளை கேட்க வேண்டியது அந்த வார்த்தை அல்லா சொல்கிறான் அதன் கண்ணீரா அந்த வார்த்தையை கேட்டால் உங்களுடைய உள்ளம் நோகும் உங்களுடைய ரத்தம் தெரித்து அது எங்களுக்காக இப்படி பேசுகிறார்கள் நாங்களா முன்னெடுக்கப்பட்டவர்கள் சுகான் அல்லா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முஸ்லீம்களை விடுங்கள் முஸ்லீம்களை விடுங்கள் எங்களை படைத்த மக்கள் வாழவி அவர்களுக்கு பேசுகிறார்களே அம்சாவில் என்ன நண்பரே உங்களுடைய ரப்பத்துக்கு முடியுமாக இருந்தால் பழிப்பாங்கி பார்க்க சொல்லுங்கள் பழிவாங்கி பார்க்க சொல்லுங்கள் கண்ணியமானவர்களே எங்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை பேருக்கு இந்த நாட்டு மேலும் திறன் பெறுகிறாரே நீங்கள் எல்லாம் பந்தா படுத்தார்கள் நீங்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட வேண்டியவர்கள் நீங்கள் எல்லாம் தீவிரவாதிகள் அல்லா சொல்கிறா இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்க்க வேண்டி வரும் சேர்க்கும் பேர் உங்களுடைய ரத்தம் கொடுக்கும் இதையெல்லாம் முதலாவது நானும் நீங்களும் விளக்கணும் அல்லா சொல்றான் ஏதோ சோதனை இயற்கையானவர்களுக்கு அப்படி கேட்காவிட்டால் குருவான் தெரியாதிருக்கும் அந்த சேவனைக்குத்தான் இன்று நானும் நீங்களும் முகம் கொடுத்திருக்கிறோம் கண்ணியமானவர்கள் இப்படி இது மாதிரி எப்படி நடக்க வேண்டும் இப்படி தெரிவிக்கப்பட்டார் இப்படி எங்களுக்கு எழுதினார் எங்களை எங்களை பேசினால் நாம் எப்படி நடக்க வேண்டும் குரான் பேசுகிறது கண்ணியமானவர்களே இந்த பாரத்திற்கு அல்லா புத்துணர்வியாக பாவிக்க நாடிய விடயம் ரெண்டே ரெண்டு வார்த்தையை தான் இந்த காலத்துக்குரிய புத்திமதி எங்களுக்கு ரெண்டு வார்த்தை மாத்திரம்தான் இந்த ரெண்டும் மாத்திரம்தான் இந்த எந்த புத்திமதியும் எங்களை அழைக்கிற இன்று உண்டா இன்று வந்தால் எங்களை எதிர்த்திருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் போகிறோம் சரித்திரம் சொல்லுது முதலாவது என்ன சொல்கிறது பொறுமையாக இருக்க ஏனென்றால் நீங்கள் திருவாண்மையினர் கண்ணியமானவர்களே ரசூர்னாவுக்கு ஏற்ற ஏற்ற நாங்கள் வாங்கி இருக்கிறோம் அருமை தூதர் சந்தல்லாக அறிவித்துள்ள பாங்காக ஏற்ற முஸ்லிம்களிடத்துல ஐக்கியக்காரன் என்றார்கள் நாம் இருக்கின்றோம் ரசூருல்லாவிற்கு ஐக்கியக்காரன் ரசூருல்லாவிற்கு பூர்வக்கம் எழுந்தார்கள் ரசூருல்லாவிற்கு குடும்பங்களுக்கு மத்திய தீவிர ஏற்படுத்தி திருப்பி அவர்கள் தூக்குவளித்தார்கள் ரசூருல்லா பொறுமையாக இருந்தார்கள் இமாம் கட்டத்தில் நீங்க எப்படி நடக்க வேண்டும் ரசூலுள்ள வார்த்தையை பாருங்க சாய்ப்புரிய பொறுத்திரம் கண்ணியமானவர்கள் சில சமுத்திரங்கள் சொல்ல முடியாது உள்ளம் இது நாம் உங்களை அச்சுக்கு போறது தாய்ப்புக்கு போறது பேசி ஆனா எந்த தேவையும் கிடையாது அறகு முரடான பாதை தப்பான நகை பாதையாக ரசூல்லா போனார்கள் தாய் மக்களுக்கு பூமி நுகுவத்துள்ள உழைப்புக்கும் சரிவரல்ல மக்கள் இழக்கல்ல இதை தாயத்தை முடிவெடுக்காமல் தாயும் பசுமையான பூமி புனிதான பூமி எனவே அங்குள்ள மக்களுடைய உள்ளமும் பசுமையாக இருக்கும் அங்கு போதுகிற ரத்த அறிமுகப்படுத்துவது இந்த தாயத்துக்கு போவதற்கு பின்னால் தாயிற்குடைய மக்கள் ரசூலுள்ளாவை ஏற்காமல் திருப்பி அனுப்புவதை ஒரு பக்கம் செய்யுங்க ரசூலுள்ளாவை கேவலப்படுத்தினார்கள் உங்களுக்கு அந்த அல்லாவுக்கு வேறு யாரும் நம்பியா கிடைக்கிறதான்னு கேட்டாங்க நீங்களானா உங்க அல்லாவுக்கு நம்பியா கிடைக்கிறது ஆனந்தம் அப்படி கேவலப்படுத்தியா ஒரு வீட்டார்களா வாணிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் ஏழு ரசூலுக்காக கருத்து ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு ரசூலுக்காக கல்லால் அதிர்த்து அதிர்த்து அதிர்த்து வளர்ந்தது ஒன்பது கிலோமீட்டர் ரசூலுடைய முழு உடம்பை அல்லது ரத்தம் பாட உடம்பாக தெரியாத உடம்பு சொல்லி அந்த ரசூலுல்லாவுக்கு கல்யாணம் அல்லா ஒவ்வொரு மதிக்கும் பத்து மனிதர்களுடைய பக்தியை கொடுக்கிறார் எனக்கு அல்லா பத்து நபிமாக்களுடைய பக்தியை தந்திருக்கிறார் பத்து நபிமாக்களுடைய உடம்பில் இருந்து கல்லடி பத்து பத்து பத்து உடம்பு தகர்ந்தது இந்த அடி அல்லாவுக்கு பொருட்கள் அல்லாவுடைய தகல்வியால் கொடுங்கிறது அல்லாவுக்கு கோபம் வந்தது அனுப்பினான் முதலாம் ஜிப்ரீல் இஸ்லாம் துவக்கலாம் அவர்களை தேங்கையாக சொல்லுங்க ஒரு இந்த காப்பி மக்கள் அனுப்பி நாற்பது இருப்பாங்க அன்பாங்க இருப்பாங்க கண்ணியமானவர்களே இந்த தாயினுடைய கருத்திரத்துக்கு முன்னாலதான் எழுதுவாங்க வரலாற்று ஆசிரியர்கள் இந்த மகனுக்குரிய கருத்திற்கு சத்துமா ரெண்டு மாதங்களுக்கு பின்னாலவா அல்லா இந்த மேலோட்டு பயணத்தை ஏற்பாடு செய்ய இந்த பயணம் பிரயாணத்தை ஏற்று வரக்கூடிய எந்த புத்திஜீவிய புத்திக்கும் படாது உலகத்துடைய சுண்ணத்தை வழிமுறைகளை மாற்றி அவ்வா அதற்கு ரசூலாக செல்லலாம் அவர்களுக்கு இந்த பயணத்தை மோசமாக வாக்கி கொடுத்தார் காரணம் இருக்கிறார்கள் தாயுள்ள பட்ட அதி அந்த காலத்துல பட்ட அதிர்ச்சி கொடுத்த சிக்கல் அன்பல் கொண்டார் நேரம் உலமாக்கத்தை இந்த மேராஜுடைய சரித்திரத்தை எழுத ஆரம்பிக்கும் போது வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு பார்த்தார்கள் இந்த மேராஜுடைய பயணம் ரசோலுல்லாவுடைய மன ஆறுதலுக்காக வேண்டும் தான் ஏற்பாடு துறைகளை தாண்டி நீங்கள் தான் ரப்பிடத்தில் செல்ல வேண்டும் ஒழுக்கத்துக்கு நிகரமே ரசூருவாணி செல்லவாக வீட்டுக்குள் எப்படி நடக்க வேண்டும் பள்ளிக்குள் எப்படி நடக்க வேண்டும் ஒழுக்கத்தை போதிக்க மாணவி ரப்புடைய அரிசிக்க போக போகிறார்கள் எப்படி ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள் சுபகானோ அந்த அரசுக்கு போகின்ற பயணத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அணிந்திருந்த கருத்தை கணக்கை எச்சரித்தார்கள் அசதியில் வந்தது அணிந்து செருப்போடு வாங்க அரசுக்கு செருப்போடு வாங்க ஆனால் அதற்கு அதற்கலாம் இந்த உலகத்துல சூழ்ச்சீனா மலைக்கு ரத்த சந்திக்க போனாங்க அங்க குருவாங்க சொல்கிறார் எல்லோருக்கும் தெரியும் இந்த கட்டத்துல சூழ்ச்சீனா மலை அடிவாரத்தை பற்றி மலைக்கு ஏறக்காமலாக ரத்தை சந்திக்க அந்த நேரத்தில் மூசா அழிவித்தான் போட்டலாம் செருப்பா ஏற காட்டார்கள் அல்லா சொன்னான் மூசா செருப்ப கலத்திட்டே இருங்க இந்த உலகத்துல உலகத்துல மூன்றாயிரம் அவர்களுக்கு பெருத்த கலர்ச்சிக்கு ஏறுங்க அந்த வச்சு அந்த சொந்தங்காலத்துல அரிசித்திருக்க போறார் சொன்னார் சக்தியுடைய உணவர்கள் எழுதுகிறார்கள் நான் இந்த பெருப்புதான் இந்த பெருப்புதான் தாயில ரத்தமுடைய ரத்தத்தை முத்தமிக்க பெருப்பு அல்லாவுடைய தூதருடைய பெருப்பை அல்ல அரிசித்தெடுத்து கண்ணியப்படுத்தினார் என்றால் எப்படி அதிபதி இருப்பார்கள் இவ்வளவு அதிகாந்தியம் இன்னைக்கு போலாம் அமைந்தது அத்தான் இருக்கிறேன் அது முன்னால் அந்த தோட்டம் அப்படிங்கிற அதிகாந்தியம் ஒரு மரத்தடியில நண்பர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ தெரியாமல் நடந்ததோ தெரியாது எந்த மாதூரிய குறைகளையும் எந்த அறிவு குறைகளையும் எந்த பலவீனத்தையும் நான் நான் முற்படுத்துகிறேன் இதுக்கு பின்னாலேயாவது சரி இதற்கு சந்ததியாவது சரி இஸ்லாத்தை ஏற்பாடு அல்லவா இதையே பாருங்க இருக்கிற மக்களுக்கு அல்ல தருகின்ற பாடம் பொறுமையான அறிவத்தால் திறமையா இருந்த அதுக்காக வேண்டி வீட்டுக்குள்ள வந்தவனை அடி வாங்கிக் கொண்டு திருப்பி அனுப்பேலத்தை செல்ல வரல அது சட்டத்திலேயே தீ சொந்தத்தை போக வேண்டாம் இந்த சேவனை சேவனத்தை அழைத்து நடக்கும் அது சந்தேகம் இல்லை ஆனால் இதுதான் சட்டங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய சாத்தியமான முடிவு என்ன காரணமின் அச்சில் அதனால் சொல்றான் இதுபோல சட்டங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் சாத்திரமான முடிவு ஆக்கிரமானது இருமான் முதலாவது பொருளை இரண்டாவது அல்லா சொல்கிறான் பயப்பட ஒரு ஒரு ஆள் அவ்வளோ மாத்திரம்தான் ஆனால் வெட்கத்தன் வருத்த வேண்டியது என்ன தெரியுமா கண்ணியமானவர்களே எதிராக ஒரு வார்த்தை பாதித்த காரணத்தினால் இஸ்லாத்தை தோன்றி குறைக்க தயார் இஸ்லாத்தோடைய கலாச்சாரத்தை இல்லாமல் ஆக்க தயார் நாங்கள் இதில் முஸ்லிம் பெண்களுடைய காதல் அனாச்சாரத்தை எடுத்து நாங்கள் விட்டு செல்வோம் என்று தயார் பயப்பட வேண்டியவனுக்கு பயப்படாவிட்டால் பயப்படக்கூடாத எல்லாத்துக்கும் பயப்பட வேண்டிய கஷ்டம் வரும் அல்லா பாதுகாக்கணும் எனவே கண்ணியத்துக்கு பயப்பட வேண்டிய ஒரே ஆள் அல்லா அவன் மனத்திறந்தார் அவனை தயந்தார் ஒரு உலகமும் எங்களுக்கு பயப்படும் சந்தேகமே கிடையாது சந்தேகமே கிடையாது எனவே வந்தா இரண்டாவது சுற்றினம் சொல்கிறார் எனக்கு பயப்படுங்க எனக்கு பயந்தால் முழு உலகமே சேர்ந்தாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது இப்ராஹிம் அலைக்கலாத்துடைய சமுத்திரத்தில் எல்லாம் சொல்கிறார் செத்த சகத்தன் கூட செத்த சகத்தன் கூட நின்று போது இப்ராஹிம் அலைக்கலாம் மாத்திரம் முழு உலகம் மரணத்தான் சுபகானல்லா அந்த சட்டத்தில அந்த முன்னோர் அந்த தேசிய நெருப்பில அதற்கு அழகி சுலாத்தை எரிய போகிறான் அந்த சட்டத்தில் அந்த முன்னோர் ஒரு வார்த்தை காமித்தால் இதற்கு பின்னால் இன்னொரு கடவுள் இருக்கிறான் அதன் அல்லாவாக இருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய ஆட்சிக்கு கீழால் ஒரு கொண்டு கூட வரக்கூடாது என்றுதான் அதற்கு இப்ராஹிம் அழகி சுலாத்தை இந்த முன்னோட்டரின் இந்த வார்த்தையை வைத்து அல்லா அந்த முன்னுரை எப்படி சேரப்படுத்தினான் ஒரு பூர்ணமான கொசு ஒரு நொண்டி கொசுவ மூளைக்கு அனுப்பி அவனுடைய கடைசி முடிவை எல்லாம் தீவிரப்படுத்தினார் ரத்தத்துக்கு பயந்தால் ஒரு உலகமும் மறுவங்கம் இருந்தாலும் எங்களோடு இன்னும் ரப்பிக்கிறார் எந்த பயனும் தேவை எந்த கவனம் தேவங்க எனவே நான் சொல்றான் இருமாறு கட்டத்தில் உங்களுக்கு தேவையான ஆயுதம் என்ன இந்த நீங்க பயப்பட வேண்டிய ரப்பை உள்ளா உள்ளபடி கயந்து நடவுங்கள் அப்படி நடந்தீர்கள் என்றால் அல்லாவுடைய உதவி உங்களுக்கு வரும் இது பரஸ்பரம் சொல்கிறது கண்ணியமானவர்களே ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்கிறது முதலாவது நாம் புரிய வேண்டிய விடையது நாம் இன்று சேவைக்கப்படுகிறோமா அதை பற்றி தான் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும் யாரின் மூலமாக அல்லா இந்த இஸ்லாமிய உண்மத்தை இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சியை பார்க்க முடியாமல் சோதித்து உதுக்கி காக்க நினைக்கிறார்களோ அவர்களை அல்லா அடித்து நாசமாக்க போகிறார் அடித்து நாசமாக்க போகிறார் கருத்து மூசாவை சகோதரன் தான் ஆரம்பத்தில் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து பிறகுதான் எங்களுக்கு பயங்கரவாதம் என்ற பெயர் வந்தது இல்ல கூட்டாளிகளுடைய காலத்திலே முஸ்லிம்களுக்கு பயங்கரவாதம் என்ற பெயரை அந்த காலத்திலே கூறிவிட்டார்கள் இவர்களை இப்படி எடுத்து வைத்தால் இவர்கள் முன்னேறி விடுவார்கள் இந்த வார்த்தையை கிரகம் பயன்படுத்தி போட்டால் ஒரு கத்தன் காலங்கள் கத்தில் அருணாகவும் வனத்தாகவும் பயங்கரமான ஒரு சட்டத்தை போட்டால் ஆண்களுக்கு எல்லாரையும் படுகொலை செய்வீர்கள் பெண்களை மானவங்கப்படுத்துங்கள் பெண்களை இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது தெரியாது இராக்கில் இந்தியாவில் கண்ணியமானவர் என்ன நடக்குது இன்று அமல்படுத்துகிறார்கள் இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாம் கண்ணியமானவர்கள் பாதுகாக்க இந்த நேரத்துல அல்லா அதற்கு மூசாலுக்கு அறிவித்த எழுதுறாங்க சுமார் எழுபது நாயிரம் ஆண்களை நடிகரை செய்தார் எண்பது மாத நாட்கள் இந்த வேலை அல்லா மூத்த அழைக்காத்துக்கு சொன்னது ஆயிரத்தை தூக்குங்கள் அல்ல அவர் என்ன சொல்றாரு இன்னொரு மட்டும் யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது அடித்து தள்ளுவோம் என்றுதான் கூறினார்கள் தெரிவித்து சொன்னார்கள் மன்னாவி மன்னா இதற்கரை அற்பமானவர்கள் சொற்பமானவர்கள் சிறுபான்மையினர் இவர்களை அவித்தால் இவர்களை நசுக்கினால் யாரும் எதிர்த்து கேட்க மாட்டார்கள் நாம் செய்வதை சாதித்துக் கொண்டு போவோம் என்ற பயங்கரமான செய்தியை பிராயமுடைய காவி ஊதினத்துக்கு பின்னால் பேச சட்டம்தான் இந்த படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது செங்கல் கத்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் அல்லா பேசிய கட்டணம் அதற்கு அழைத்து அவர்களுக்கு சில கால மூக்காலிரோ என்று வார்த்தை நல்லா பாதித்தான் மூக்காலிக்கலாத்தை பார்த்து மூக்காலிக்கலாம் அவருடைய கூட்டத்துக்கு சொன்னார்கள் எங்களுக்கு இருக்கக்கூடியது ஒருத்தன் அல்லா ஆசிரத்தார் அவன்கிட்ட உதவி தேடுங்க செய்த பாவத்தை விடுங்க சௌபா செய்யுங்க அம்மியோடு இல்லையா அம்மியோடு தொடர்பாங்க வீட்டு பெண்கள் அவர்களை வீடுகளை மக்குதாக ஆக்கவில்லையா வீடுகளை மக்குதாக ஆக்கி தொடர்பூடிய இடங்களாக மாற்றுங்க ஒரு ஆண் வேலைக்கடக்கூடிய இடமாக மாற்றுங்க உங்களோட மாங்கோல மாற்றுங்க அல்லாவுக்கு பொருத்தமாக பால் தீர்க்கடன் ஏந்தி கண்ணி படித்து கதறி அழுது சகத்தத்துல வேகப்படுத்தி இஸ்லாமிய நேரத்துல மந்திரித்து அல்லாத்த கேளுங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று உருக்கமான அந்த துவாவுடைய பலர் அந்த எந்த பயனது மின் என்று சொன்னாரோ அதே பயனதிக்கு எதிர்த்து அவனையும் அந்த பட்டாளத்தையும் அல்லா அடித்து நாசமாக்கினார் நான் படிக்க வேண்டிய பாடம் இப்படி சோழன் வந்தால் எங்களுக்குரிய சோழனை அதில் அல்லா நன்மைகளை தர காத்துக் கொண்டிருக்கிறார் உதவி செய்ய போகிறார் அதே நேரத்தில் அடுத்த பக்கம் எங்களுக்கு அநியாயம் செய்கின்ற இந்த அநியாயக்காரர்களை அல்லா அழித்த நாளிவிட்டார் இந்த யதார்த்தத்தை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களின் சகோதரர்களுக்கு சோதனை காரணம் ஒன்று முக்கியமாக பிறந்தது இரண்டாவது நாம் செய்யக்கூடிய பாவம் இந்த ரெண்டுக்கும் பொருள் என்ன தெரியுமா முஸ்லீமாக பிறந்ததற்கு சோதிக்கப்படுகின்ற நாம் அல்லாவுடைய உதவி வேண்டுமா உண்மையான முஸ்லீமாக மாற வேண்டும் போல் முஸ்லீம் அல்ல உண்மையான முஸ்லீமாக மாற வேண்டும் அண்ணா சொல்லுகின்ற கட்டளைகளை வாழ்க்கையில வர வேண்டும் ரசூலுள்ள வாழ்ந்த சின்னத்தான வாழ்க்கைகளை வாழ்க்கையில வர வேண்டும் அப்படி எங்களை வாழ்க்கையை மாற்றினோம் என்றால் இந்த சோதனைக்குரிய உதவி அல்லா சிறிது சத்தியமாக வரும் இரண்டாவது சோதனை நாம் செய்யக்கூடிய பாவம் அந்த செய்யக்கூடிய பாவத்தில் இருந்து அந்த சோதனையிலிருந்து நாம் தப்ப வேண்டுமா அதுக்கு என்ன நடவடிக்கை செய்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதுக்குள்ள சொல்லிட்ட செய்த பாவத்தை விட வேண்டும் செய்து மீள வேண்டும் ரப்புக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் இந்த ரெண்டும் நடந்தால்தான் இந்த ரெண்டு விதமான சோதனைகளில் இருந்து எங்களுக்கு தப்பலாம் என்கிற எந்த சந்தேகமும் இல்லை இதை விளங்கி இந்த வாழ்க்கையில இந்த ரெண்டு சோதனைக்குரிய காரணங்களையும் நாம் இதன் கண்டு உண்மையான முஸ்லிமாக மாறி செய்கின்ற பாவத்துக்கு சௌபா செய்து மனித புனிதர்களாக இந்த நாட்டில மாத்திரமல்ல எந்த மூளை முழுக்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கிறாரோ அங்கெல்லாம் அவர்கள் தலை நிமிர்ந்து வாழ்ந்திருக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை சிறப்பு எங்கள் அனைவர்களுக்கு நன்றி காட்டுவானாக எங்களை கொண்டு வரக்கூடிய இந்த நிலைமை காணாக்கு எங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கை வளமாக்குவாயா அவர்களுடைய நோய்களை குணமாக்குவாயா இன்றைய பெற்றோர்கள் யார் மன்னரையில வாழ்ந்து இருக்கிறார்களோ வந்து அவருடைய மன்னர்களை பொன்னறிகிறார்கள் சமூகமாக அவர்களை பெருத்த மக்களுடைய பட்டியலை பெற்றுகிறாயா எங்கள் சமாந்தமாக சந்திக்கத்தில் எங்களுடைய மனைவி மக்களுடைய வாழ்க்கையில பறக்க செய்வதாக இவர்களுக்கு மார்க்க எங்களை கூப்பிடுகிறார்கள் நீ பார்த்துக் கொண்டுதான் என்ன அநியாயம் செய்யலையா அல்லா செலவு கூட நாங்க அநியாயம் செய்யலையா எங்களை பகுதிகளை வாங்கிக்கிற மௌத்தானா அந்த ஜனாதாரம் கூப்பிடுவதே எங்களுக்கு முஸ்லீம்கள் என்றால் யார் என்ற அந்த அமைதியான அமைப்புல நாம் கட்டி தந்த வாழ்ந்து காட்டினவர்கள் யாருமா அப்படி இருந்தும் எங்களை தூக்குகிறார்கள் யாருமா எங்களை ஏற்றுகிறார்கள் யாருமா உன்னுடைய மாளிகையை எடுக்கிறார்கள் உன்னுடைய கலாமை பத்திருக்கிறார்கள் யாருமா நீ போவாங்க நான் எனக்கு நீங்கள் இந்த மனிதனாக இருந்தாலும் சரி கலாமை கொடுக்கிறார் முழு உரியாமல் பெறுவது கலாம் என்று சொன்னாலே அப்படிப்பட்ட கண்ணியமான உன்னுடைய கலாமை யாருமா பாதையில் எடுத்து போட்டு அந்நியர்களுக்கு மிதி தருகின்ற அளவுக்கு கீழ்ப்படுத்துகிறார்கள் யாருமா ரப்பே அந்த ஆப்பிர நாட்டில் போன அந்த கடை கருத்துள்ளால் அழிக்க அந்த கட்டத்துல கருத்துள்ளால தோல்வியா நடந்தவருக்கு இல்லையாக்கா கிறிஸ்தானே நடந்தது யாருலா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சிலைகளை வைத்து வணங்கிக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்துல உன்னுடைய மாணவியை அடிக்க வந்த அந்த ஆப்பிராவுடைய பழைய மீதானே யாருலா தப்பு சுத்தி சுத்தின வைக்கோலை போது இங்க திருத்து செய்யங்கள் யாழ்வா எங்களோட சுத்தி செய்கிறோம் யாழ்வா குரான் அடித்து வைக்கப்பட்டிருக்கிறது யாழ்வா யாழ்வா யாழ்வா இந்த உன்னுடைய தெளிவமான மாணவர்கள் கைவைக்கிறார்கள் யாழ்வா நீ இன்னும் பார்த்து சொல்லியிருக்கிறாயா யாழ்வா உன்னுடைய அடைய வராமல் இருப்பதை நாம் விரும்புகிறேன் யாழ்வா இவர்களுக்கு தெரியாதா சிந்தனை இவர்களுக்கு இதாயம் என்றால் இவர்களை அங்குமாக்கலாக்கிறார்களா உன் உலகத்துக்கும் பாடமாக இந்த நாட்டில் நூறு வருஷத்துக்கு மேலாக எங்களுக்கு எதிராக கருத்தார்களா ஆனால் ஏதோ நாங்கள் இருக்கிற செல்லையாள்வா அவன் கொஞ்சம் தத்துவாக்கம் இல்லம் இதன் காரணமாக வைக்கிறார்களா உன்னை மறுக்கின்ற காப்புகள் இருக்கிறவங்களை ஒப்படைக்கிறார்களா எங்க பாவத்தை ஒப்படைக்கிறோம் யாழ்லா நாம் செய்த பாவத்தை மறுப்போம் இல்லை அழிப்போம் இல்லை கண்டவாதம் பேசுவோம் இல்லை யாழ்லா இதே எங்களுடைய பாவத்தை உங்களுக்கு ஒப்படைக்கிறோம் என்று எங்களுடைய பாவத்தின் காரணமாக யாழ்லா அந்நியர்களுக்கு காட்டிடாத யாழ்லா அந்நியர் சொல்லுகிறார்களா உன்னை வணங்கக்கூடிய இந்த மாளிகைகளையே நாம் சித்து வைக்க மாட்டோம் என்று தங்களும் கட்டி பூர்த்தி செய்கின்ற விதத்தில் எங்களை ஒப்படைக்கிறார்களா மன்னிப்பு கேட்கிறோம்னா அவர்களுக்கு ஒரு மாதத்தை படிப்பிட்டு கொடுக்கிறார்களா எந்த நாட்டுகாரெல்லாம் உன்னையும் எங்களையும் ஏற்றுகிறார்களோ அந்த நாட்கால அவர்களுக்கு இடமேற்ற கொடுத்து அதே நாடினால் உன்னை புகழக்கூடிய சாத்தியத்தை நம்பி நம்பிவாக்கிறார்களா அப்படி உன்னுடைய கலாக்கதிரில் இல்லை என்றால் அவர்களை அழித்து நாசமாக்கிறீர்கள் கடைசியாக கேட்கிறோம் யாழ்லா எத்தனை சோதனை வந்தாலும் இன்ஷா அல்லா தளர மாட்டோம் யாழ்லா ஈமானை விட்டுக் கொடுப்போம் யாழ்லா ஆனால் ஒரே ஒரு சோதனையை பயப்படுகிறோம் யாழ்லா அந்த சோதனையுடைய சட்டத்தில் நீ யாழ்லா அதுதான் சக்கராத்துடைய சட்டம் யாழ்லா இஸ்லாம் தொண்ணூற்றி ஒன்பது பவர்களையும் சக்தியையும் பாவிப்பான் யாழ்லா நாங்கள் இருப்போம் யாழ்லா அந்த சட்டத்தில மாத்திரம் எங்களை கையெழுத்தாது யாழ்லா அந்த சட்டத்தில் எங்களை கையெழுத்தாது யாழ்லா நரகவாதியாக போகிறாள்லா செட்ட செட்டமில்லாமல் வேதனையும் துண்டிக்கும் ஏற்படுத்தியுள்ளதா ஆனால் இந்த கிராமத்துல மட்டும் சோதிக்கிறார்களா இவரை நாட்களுக்கு அவர்கிட்ட கடைசி வார்த்தை சூழ தெரியுமாதா இல்லாத இல்லவா இந்த கனிமான முழு பரம்பரைக்கு நசிவாக்குவாயாக